مما خرج منه يعني القرآن رواه الحاكم أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹல்ல சுபகானவுக்கே உரித்தாகுக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் பேருலக தலைவர் ஆசமுல் அன்பியா முகமது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூல் அக்ரம் சல்லாஹ் செல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் சாபகங்கள் சபக சாபகங்கள் தியாமத்தினால் வெளிவந்த மன்னாரை பின்தொடரக்கூடிய மீனான முத்தகீர் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத் சலாமும் அல்லாஹுடைய அனைத்து சலாத்தும் சலாமும் உண்டாவதாக இந்த துமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏறியுள்ளானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் தடுத்து விலகி இருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தடுத்து விலகி நடக்குமாறு முதலில் அடியானுக்கும் பின் அப்பா உங்களுக்கும் ஒத்தியத்தையும் அன்பு கட்டளை சிறப்பிக்கின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தை படைத்து அவன் விரும்பியதை அவன் உலகத்தில் எதை நாட்டானோ அதை வழிநடாத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது சொல்லுகிறான் அல்லாஹ் அவன் நாடியதை படைக்கிறான் அவன் நாடியதை தேர்ந்தெடுக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹத்தையும் நரகத்தையும் தேர்ந்தெடுத்தான் அதிலும் அல்லாஹ் இரண்டையும் படைத்து அதிலும் அல்லாஹ் சொருகத்தை தேர்ந்தெடுத்தான் இந்த சொருகம் கூறபடியாக இந்த சொருகத்திற்கு உரிய மக்கள்களாக அல்லாஹ் படைப்பினங்களில் அல்லாஹ் மனிதர்களை தேர்ந்தெடுத்தான் மனிதர்களிலும் மனித புந்தர்களாக நபிமார்களை தேர்ந்தெடுத்தான் நபிமார்களிலும் கூச்சரையாக தலைவராக முகமது முஸ்தபா சல்லாஹ் சல்லமே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த தேர்ந்தெடுத்த நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்மத்தை அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு உம்மத்தாக ஏற்றுக்கொண்டான் அது மாத்திரமல்ல முழு வந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சில வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அதிலே சிறந்த வேதமாக அவனுக்கு மிகவும் விருப்ப விருப்பத்துக்குரிய ஒரு வேதமாக அல்லாஹ் ஆணை இறக்கி வைத்தான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹல்ல இந்த பொறானை இறக்கி வைப்பதற்காக வேண்டி ஒரு கண்ணியமான ஒரு சங்கை பொருந்திய ஒரு மாதத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் இந்த மாதத்துக்குரிய கண்ணியம் இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய சங்கை இருக்கிறது இது அல்லாஹுடைய பொறான் இறக்கப்பட்டது தான் காரணம் அல்லாஹ் குரான்ல இதை பத்தி சொல்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் குர்ஆன் அல்லா சொல்றான் இந்த ரமலானுடைய மாதத்துல நான் கொரானை இறக்கி வைத்தோம் என்பதாக முதல்லின்னா புதாவல் பொறுப்பான் மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மக்களுக்கு இந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹல்ல இந்த வேதத்தை இந்த அளவுக்கு ஒரு கண்ணியப்படுத்திருக்கானண்டா இந்த வேதத்துடைய மகத்துவம் இருக்குது இது வரவேற்று முடிக்க முடியாது இதோடைய பொன்மதி மிகவும் விசாலமான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹல்ல இந்த வீதத்தை இறக்கியிருந்த ரமலான் மாதத்தில் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தை தான் அல்லாஹ் இந்த கொரானை இறக்குவதற்காக வீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அது மாத்திரமல்ல அதை தேர்ந்தெடுத்த இடமும் அது எந்த இடத்தில் அல்லாஹ் குரான் இறக்கினான் முபாரக்கான இடம் என்று சொல்லி குரான் வர்ணிக்கப்படக்கூடிய இடத்தில் தான் அல்லாஹ் இந்த குரானை இறக்கி வைத்தான் மக்கா மதீனாவை தவிர வேறு எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் குரானை இறக்கி வைக்கவில்லை கண்ணியமான சகோதரர்களே அது மாத்திரமல்ல அல்லாஹல்ல இந்த வேதத்தை அல்லாஹ் ரெண்டு விதமாக இறக்கி வைத்தான் நாங்கள் சொல்லக்கூடிய ரமவான் மாதத்தில் எவ்வாறு இறக்கி வைத்தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ரமவானிலே அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தது லவ்வுல் மஹ்பூல் இருந்து சமாவு துன்யால இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸால அல்லாஹ் குரான ஒரே அடியான அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் குரான் இறக்கினான் அல்லாஹ் அதைத்தான் குரானிலே சொல்லுகிறான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر الله சொல்லுகிறான் அந்த குரானை இறக்கிய நாளை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகிறான் நாங்கள் இந்த லைலத்துல் கதரிலே இந்த முபாரக்கான இரவுலே தான் நாங்கள் குரானை இறக்கி வைத்தோம் எப்படி இறக்கி வைத்தோம் லவ்வுல் மஹ்பூதில் இருந்து தப்சீருடைய அலமாக்கள் தப்சீர் செய்கிறார்கள் லவ்வுல் மஹ்பூதில் இருந்து அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு கடைசி வானத்துக்கு கடைசி வானத்தில் இருக்கக்கூடிய பைபிள் அதற்கு அல்லாஹ் ஒரே அடியாக முழு குரானை அவ்வாறு இறக்கிவிட்டான் அதற்கு பின்னால சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவாறு காலத்துக்கும் கட்டத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்பவாறு அதற்கு ஜுபைல் அலஹி மூலமாக அதற்கு முகமதே முஸ்தபா பல்லாம் அலுவலம் அவர்களுக்கு இருபத்தி மூணு வருட காலங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல அல்லாஹ் குரான கட்டம் கட்டமாக இறக்கிக் கொண்டே இருந்தான் கண்ணியமான சகோதரே குரான் இவ்வாறு தான் இறங்கியது அல்லாஹ் இந்த குரானை மகத்துவப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் யாரு இந்த குரானுடைய மேல அன்பு வைப்பார்களோ யாரு குரானோட நேசம் வச்சு நடப்பார்களோ அல்லாவும் அவர்களை நினைத்துக் கொள்வான் கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் மாணவி சல்லாஹு அலைஹி வசல்லம் அன் அபிதர் الغفار رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله إنكم لا ترجعون إلى الله بشيء أفضل ما أفضل مما خرج منه يعني القرآن நீங்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் உங்களுக்கு நெருங்குவதற்கு குரானை விட எந்த ஒரு விடயமும் இல்லை நீ ஒரு சிறந்த விடயம் குரானை விட எந்த ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டுமா அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டுமா அல்லாஹுடைய ரிபாவை அடைய வேண்டுமா மனிதன் குரானுடன் நெருங்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே இந்த ரமலான் ஹராமுடைய மாதம் இருக்கிறது இது முபாரக்கான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அல்லாஹ் அதிகமான அமல்களை அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் மனிதர்கள் இந்த அமல்களில் மனிதர் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மாதத்தில் அல்லாஹ் தான தர்மங்கள் செய்வது கொடுப்பதை அல்லாஹ் மேலாக்கி வைத்திருக்கிறான் அதில் அதிகமாக செல்லம் செல்லும் சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய காலங்களில் சதக்கா செய்வதை விட இந்த மாதங்களில் சதக்கா செய்வதை கூலிகளை அல்லா இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறான் அது மாத்திரமல்ல இந்த மாதத்தில் அல்லாஹ் தராவே என்று சொல்லக்கூடிய நபிதான வணக்கங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இதன் மூலமாக இந்த விவாதத்தின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே இந்த தராவின் ஒரு அழகிய சந்தர்ப்பம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மனிதனும் எந்த ஒரு அடியானுக்கும் யார் எந்தெந்த அடியாளர்களுக்கு கொரான் ஓத தெரியாதோ யார் யாருக்கு கொரானை ஒரு இந்த மாதத்துக்குள்ளால் பூர்த்தியான முறையில் கொரானை குரானை ஓதி முடிக்க முடியாதோ அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் முப்பது துசோக்களையும் இந்த அழகிய முறையில் இமாமுக்கு பின்னால் இருந்து காது தாழ்த்து கேட்கலாம் இந்த தராதினா ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கமும் இதுதான் ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு பாமர மனிதனும் யாருக்கும் சொல்லி தப்ப முடியாது எனக்கு குரானை ஒரு சந்தர்ப்பம் இல்ல எனக்கு குரானை கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்ல அழகிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த தராசியுடைய சந்தர்ப்பம் கண்ணியமான சகோதரர்களே எந்த ஒரு அடியான் சூழ்ச்சியாக முறையாக முப்பது நாட்களும் இமாமுக்கு பின்னால இருந்த இருபது ரகாட்டுகளையும் பூர்த்தியான முறையில் சொல்வாரோ அவர் மகானல்லா பூர்த்தியான முறையில் பலானையும் செல்வெடுப்பார் அவருக்கு பெரும் இரட்டிப்பான கூறுகள் வழங்கப்படும் கண்ணியமான சகோதரர்களே யாரு ஏனைய காலங்கள்ல குரானுடைய ஒரு ஆயத்து ஒரு எழுத்த அவர் செவிமடுப்பார் அவருக்கு ஒரு நன்மைகள் கொடுக்கப்படும் ஆனால் சுபகானந்தா ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் நல்லே ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துவோம் இந்த மாதத்தில் நாங்கள் குரானை ஓத முடியாவிட்டால் குரானுடைய வார்த்தைகள் குரானுடைய ஓசைகளை என்னுடைய காதிலே விட வேண்டும் நான் சொல்ல வேண்டும் இந்த இந்த வருடம் ரமபானுடைய மாதத்தில் முப்பது துசுக்களும் என்னுடைய காலால் செய்மடுத்தேன் அது மாத்திரமல்ல அது அல்லாமல் ஏனேதும் நான் வாயால் ஓடிக்கொண்டும் இருந்தேன் கண்ணியமான சகோதரர்களே யாருக்கு அம்மா இந்த பாக்கியத்தை இதுவரைக்கும் நம்பி பார்த்திருந்தானோ அவர்கள் அம்மாவுக்கு மேலும் மேலும் நன்றிகளை செய்யுங்கள் யாருக்கு அம்மா இந்த பாக்கியம தரல எனக்கு தராத துறையில புராண செய்வதற்குரிய பாக்கியம் இல்ல நான் துனியாவுடைய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறோமோ அவங்க எல்லாம் கட்டாயம் சிந்திக்க வேணும் இது அமல்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்துல மனிதன் அமல சம்பாதிக்கலாம் இந்த மாதத்துல மனிதன் அமல சம்பாதிப்பான் இமாம் ஜக்கரியா ரஹ்மஹுல்லாஹி அலை அவருடைய கிதாபுல சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ரமதானுடைய மாதத்துல மூணு வகையான மனிதர்கள் இருப்பாங்க முதலாவது வகையான மனிதர்கள் தான் அமல்கள் அப்படி மூழ்கி திளைத்து வைத்துருவாங்க அவங்களுடைய காலம் நேரங்கள் அப்படி அமல்கள் அப்படியே ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க அதே போல இன்னொரு கூட்டம் தான் அவங்க என்ன செய்வாங்க ரெண்டு ரெண்டையும் கலந்து செஞ்சு கொள்வாங்க அவங்க துனியாவுடைய காரியத்திலையும் ஒரு கண்ணு கொள்வாங்க அவங்க அமல்களையும் ஈடுபடுவாங்க அதே போல அல்லாஹ் அதே போல சொல்றாங்க மூணாவது கூட்டத்தில அவங்க இந்த மாதம் வந்து விட்டா துணியாவிலே கவனம் செலுத்துவாங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு சீசன் இதுல நாங்க சம்பாதிக்கலாட்டி வேற எங்க போயிட்டு சம்பாதிக்க இப்படி சொல்லி அவங்களோட காலத்தை கழிச்சு கொண்டே இருப்பாங்க இவர்கள் பெரும் நஷ்டவாளிகள் கண்ணியமான சகோதரி இந்த மாதம் அதுக்காக தரப்பட்ட மாதம் அல்ல சம்பாதிக்கணும் தான் நாங்க சொத்து செல்வங்க இந்த மாதத்துல சம்பாதிக்கணும் தான் செலவினங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நோக்க உலகத்தை தவறி மனிதன் வாழ்வதல்ல கண்ணியமான சகோதரர்களே உலகத்துக்கு மனிதன் இறக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹை பாத செய்ய வேண்டும் ஆனால் அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து எந்த புறானையும் எந்த விதத்திலையும் இல்ல நீங்க அப்படியே எதிர்ல திரைச்சிருங்க நீங்க புறான் சிலாவத்தை திருத்துறீங்க அல்லாஹுவ நீங்க அப்படி எங்கேயும் வந்தில்ல கண்ணியமான மாறாக துன்யாவையும் சம்பாதிச்சுக்கோங்க வீணையும் பார்த்துக்கோங்க ஆனா கண்ணியமான சோல்லை இது எங்களை நிகழ்ச்சிடக்கூடாது துன்யா மனிதனை நிகழ்ச்சிடக்கூடாது குரான் பக்கம் மனிதன் நெருங்க நெருங்க வேண்டும் குரானுடைய அன்பை மனித உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்றான் குரான்ல நாங்க ஒரு தேவையான எல்லாம் விடயத்தையும் நாங்க வைத்திருக்கிறோம் எல்லா வகையான மரங்களும் குரான்ல கிடைக்கும் அல்லாஹே சொல்லி அருள்மறை கூறினான் யா ஐயுஹன் الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين இந்த குரான்ல உங்களுக்கு அழகிய உபதேசங்கள் இருந்தது அதே போல இது உங்களுடைய உள்ளங்களுக்கு நிவாரணியாக இருக்கும் கண்ணியமான சோதனை உண்மை அதுதான் ஒரு மனிதனுக்கு குரானுடைய கண் பார்வையை விளங்கவில்லையா குரானை பார்த்து பார்த்து பார்த்து அவனுடைய பார்வையை அதிகரித்துக் கொள்ள முடியும் இமாம்கள் பல தரத்தரும் சம்பவங்களை உணர்ந்திருக்கிறார்கள் குரான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது குரானுடைய சக்தி வல்லம அல்லா குரானுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறது சொல்லுகிறான் மனிதனுடைய நோய்க்கு நிவாரணை தேவையா குரான் இருக்கிறது அதிகமாக யார் குரான் ஓடுவார்களோ சகஜத்துடைய நேரத்தில் யார் குரான் ஓடுவார்களோ அவர்களுக்கு அம்மா பயங்கரமான நோய்களை விட்டு அம்மா பாதுகாப்பான் கண்ணியமான சகோதரர்களே குரானுடைய அன்பு யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அல்லாஹும் அவரை நடத்திக் கொள்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமதான் மதத்திலே வீட்டிருக்கிறோம் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ நபர்கள் இங்கே இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கையை வச்சு பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல எத்தனை பேர் நோம்பு வந்தும் புராண சுடாம இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இன்னும் இந்த பாக்கியம் கிடைக்கல புராணுடைய சந்தர்ப்பம் புராண கை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சில மனிதர்களுக்கு கிடைக்காம இருக்குது அவங்க இந்த காலத்தை நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அழகிய சந்தர்ப்பம் குரானுடைய மாதம் ஆனால் குரானை விட்டு தூரமாக கொண்டே செல்கிறார்கள் நாளுக்கு நாள் குரான் அவர்களுக்கு பகவா செய்வோம் கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் அது குரான் குரான் உண்டோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும் என்பதாக ஒரு நபர்கள் சில நபர்கள் இன்னொரு சொன்னார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் மன் ஜாலஹு யார் குரானை தன்னுடைய முன்னால் போட்டு அதை கண்ணியப்படுத்துவாரோ கண்ணா அது அவரை சொருகத்துக்கு இழந்து கொண்டு செல்லும் அதுக்கு மாற்றமான முறையில் யார் தன்னுடைய குரானை முடித்து உருவந்து பின்னால் போட்டு விடுவாரோ அதை புறக்கணித்து விடுவாரோ அவரை நரகத்துக்கு இழந்து கொண்டு வைத்து போட்டு சேர்த்து விடும் என்பதாக கண்ணியமான சகோதரர்களே இந்த மாதத்தில் நீங்க வைத்துக் கொள்வோம் கண்ணியமான குரானை கையில் எடுப்போம் யாருக்கு ஒரு தெரியாவிட்டாலும் பரவில்லை ஒரு தெரியாட்டாலும் பரவல்ல அல்ல கைகெடுப்போம் குரானை ஓடுவோம் குரானை பார்த்து பார்த்து அழுவோம் குரானை தொடுவதும் நன்மையாக இருக்குது அல்லாஹ் சொல்றான் இந்த குரானை பரிசுத்தமானவர்களை யாரும் தொடக்கூடாது இந்த குரானை உதவுடன் தான் உலகம் திறக்கப்பட்ட எந்த ஒரு வேதத்துக்கும் அப்படி ஒரு நிபந்தனை இல்லை அது எதுவாக இருக்கலாம் எந்த ஒரு வேதத்துக்கும் அல்லாஹும் நிபந்தனை கூட இல்லை வேறே அந்நிய மதங்களிலும் கண்ணியமும் அவருடைய வேதங்களுக்கு நிச்சயப்பட்ட ஒரு கண்ணியமும் இல்லை மகானல்லா இந்த புராணுக்கு அம்மா வைத்திருக்கூடிய சங்கை கண்ணியம் எவ்வளவு மதிப்பு என்று சொன்னா கண்ணியமான சகோதரர்களே புராண உதவிதான் ஒரு மனிதனுக்கு பிடிக்க முடியாத ஹராம் அதே போல சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லலாம் அது சில சில மக்களாக்கள் அடிப்படையில ஆனால் பொதுவாக இந்த ஒரு மனிதனுக்கும் புராண தொழிலா அந்த அளவுக்கு பரிசுத்தமானது அந்த குரான் இறங்கியதும் பரிசுத்தமான இடத்திலிருந்து அது கலாம் அம்மாவுடைய கலாமாக இருக்குது அது இறங்கினும் அதற்கு முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவசல்லம் பரிசுத்தமான நதிக்கு தன்யமான தோல்வி ஏனைய வேதங்களை போல் அல்ல ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார் அவர் சொல்றார் அந்த மனிதன் சொல்றார் அவர்கள் அத்தாட்சிகளை வேதங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அனைத்து வேதங்களும் அனைத்து அத்தாட்சிகளும் முட்டு பெற்று விட்டது அது அவ்வாறு முடிவடைந்து விட்டது ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு வேதத்தை கொண்டு வந்தீர்கள் அது முடிவடையாதது அது ஒரு நிரந்தரமான வேதமாக இருக்கிறது அதனுடைய அத்தாட்சிகள் காலம் செல்ல செல்ல புதிதாக கொண்டே இருக்கும் அதனுடைய பணமே இருக்கிறது அதனுடைய பழமை தான் அதனுடைய அழகை சௌந்தரியத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது கண்ணியமான தொகுதி இவ்வளவு பரிசுத்தமான ஒரு குரானாக இருக்கிறது இந்த குரானை தான் அல்லாஹ் உங்களுக்கு நசீவாக இருக்கிறான் கண்ணியமான தோல்வி இந்த குரான் ஒரு மோஜிதா சாதிதாவாக இருக்கிறது நபிசல்லாஹ் அலிசன் கொடுத்த ஒரு நிர்ந்தமான ஒரு மோஜிதாக இருக்கிறது ஏனவே ஏனே நபிமானங்களுக்கு அல்லாஹ் மோஜிதாக்களை அற்புதங்களை அல்லாஹ் கொடுக்கிறது தான் ஆனால் அது ஒன்றொன்றும் அவர்களோடு அது முடியடைந்து விட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹசரத் மூசா அலிசலாம் அவர்களுக்கு அசாவை கொடுத்திருந்தான் அதே போல அந்த அசாவை பெற்று அவர்கள் பல வித்தைகளை பல மகிழ்ச்சாக்களை மனிதர்களுக்கு காட்டினார்கள் அதே போல அல்லாஹ் அவருடைய கையோடு மகிழ்ச்சா கொடுத்திருந்தான் அவருடைய கையை பையில் இருந்து வெளியெடுத்தால் அது வெள்ளை நிறமாக வெண்ணிறமாக அப்படியே மினுமினுங்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சாக்களை கொடுத்திருந்தான் அதே போல செய்யதினா ஐசா அலிசலாம் அவர்களுக்கு மரணித்த மனிதர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தான் அதே போல வெண்குஷ்டம் அதே போல தோல் நோய் உடையவர் மனிதர்களுக்கு அவர்களுடைய கையால் தடாவினாக இருந்தால் அவருடைய நோய் அவ்வாறு குணமாகிவிடும் இது போன்ற மோஜிசாக்களை அவர்களை கொடுத்திருந்தார்கள் செய்யது நாம் காலை அரேசலாம் அவர்களுக்கு அந்த ஒட்டகத்தை கொடுத்திருந்தார்கள் இது போன்ற எங்களுக்கு தெரியும் அதிகமான நபிமார்களுக்கு அதிகமான மோஜிசாக்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லா மோஜிசாக்களும் அவ்வாறு முற்றி பெற்று விட்டது ஆனால் முகமது முஸ்தபா செல்ல அலுவல்லமுடைய மோஜிசா அது இந்த உம்மத்துக்கு மாத்திரமல்ல கிராமத்தினால் பரிவந்த வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு அல்லாஹுடைய படையினங்களுக்கும் இது ரஹ்மத்தாக வந்த குரான் தான் இது கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எங்களுக்கு அவர் அழகிய சந்தர்ப்பம் குரானுடைய மகிமையை விலகி கொள்ளணும் எப்ப குரானுடைய மகிமை குரானுடைய மகத்துவ மனிதனுடைய உள்ளத்துல வருவதோ அப்பதான் அதனுடைய அதனுடைய நேசம் அதனுடைய அன்பு மனித உள்ளத்துல உருவாகும் இன்றைக்கு நாங்கள் துனியாவுடைய விதத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு யார் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஜப்பான் பொருள் தான் மனிதர்களுக்கு மிகவும் விருப்பம் எல்லாம் அத சந்தேகம் இல்லாம பயம் இல்லாம சண்டை கொடுத்து எடுப்பாங்க எவ்வளவு செலவாகினாலும் பரவாயில்ல தான் நல்ல பகுதியாக இருக்கும் செய்வோம் நல்ல பொருள் தரமான பொருள் இந்த ஒவ்வொரு மனித உள்ளத்திலையும் இருக்கத்தான் செய்யுது அதே போல மனிதனுடைய உள்ளத்திலையும் எப்ப குரானுடைய மகத்துவம் இருக்குமோ குரானுடைய பொறுமதி வருமோ அப்பதான் அதனுடைய அதை எடுத்து அமல் சேர்த்துக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஆர்ஜம் வரும் இன்பம் வரும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் இந்த குரான எங்களுக்கு இறக்கினது இது மிகவும் இதமான ஒரு விஷயம் அல்ல الله قرآن لكل قاتل لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله நாங்கள் இந்த புறானை நாங்கள் இந்த புறானை மலையின் மீது இறக்கி வைத்தோம் என்றால் அவ்வாவுடைய பயத்தினால் இந்த மலை அவ்வாவுடைய பயத்த அந்த மலை நூறு ஆகுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று அல்லாம் சொல்லுகிறான் தன்யமான தோல்வி இந்த புறானை ஏற்றுக்கொள்ள மலையும் பயந்தது ஏன் அவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது அவ்வாவுடைய வேதமாக இருக்கிறது இதை எவ்வாறு நான் சுமந்து கொள்வேன் என்று மலை கூட பயந்தது கண்ணியமான சகோதரர்களே அதே போல நாங்கள் ஆனால் இந்த புறான் இறக்கப்பட்ட காட்டலாம் இவர்களுடைய எந்த ஒரு பொறுமதியை மாற்றுவதும் நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமதியில வரக்கூடிய ரிவாய அதை உசைபின் ரவி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு தடவை உசைபின் ரவி அல்லாஹு தன்னுடைய இச்சப்பலம் காய போடக்கூடிய முற்றத்தில் இருந்து பரான் ஓடி கொண்டிருக்கிறாங்க அதுபோல தன்னுடைய மகன் யஹ்யா பதித்திருக்கிறாரு அந்த நேரத்தில் அவனுடைய குதிரையும் கட்டி வைக்கப்பட்டிருக்குது யோ குரான் ஓத ஓத ஓத அந்த பக்கத்தில் இருந்த குதிரை கட்டது விட்டு தன்னுடைய இரு கால்களையும் அப்படி உயர்த்தி நடத்தில பூமியில் அடிக்கக்கூடியதாக இருக்குது இவங்க அப்படி ஓடுதல் நிறுத்தி கொண்டாங்க குதிரையும் அவ்வாறு அமைதியாக விட்டது பின்னால ஓட ஆரம்பிக்கிறாங்க குதிரை சத்தமிட ஆரம்பிக்குது பின்னால நிறுத்தி விட்டாங்க பின்னால ஓட ஆரம்பிக்கிறாங்க குதிரை சத்தமிடுது அப்படி நிறுத்தி விட்டாங்க பின்னால அவங்களுடைய மகன் யஹியா அந்த இடத்துல இருக்கிறாரு யஹியாவ குதிரம் இருக்கிறோம் இந்த பயத்துல புறான நிப்பாட்டிட்டு அப்படி அந்த இடத்துல எழுந்தாங்க எழுந்து பார்த்தா தன்னுடைய தலைக்கு மேலால ஒரு மேகத்தை போன்ற ஒரு உருவில ஒரு விலங்குகள் போன்று அப்படியே வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குது நாளை அடுத்த நாள் காலையில ஹதத் முகமது முஸ்தபா சல்லாம் அலிவசல்லம் அவங்களோட சன்னிதானத்துல இந்த நிகழ்வு நடந்த நிகழ்வை சொல்றாங்க அந்த நேரத்தில் நபிசல்லாம் அலிவசல்லம் சொல்றாங்க நீங்க ஓடிக்கொண்டே கூடாதா பின்னால இவங்க சொன்னாங்க யார கேட்கிறாங்க நீ ஓதி நீ அவர்கள் திரும்பி திரும்பி இதே வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க பின்னால அவங்க சொன்னாங்க யார என்னுடைய மகன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் யஹியாவை என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாகத்தான் நான் ஓதுவதை விட்டு பின்னால் சொன்னாங்க யார சொல்லலாம் நான் ஓர் நிறுத்தியதை பின்னால் என்னுடைய என் தலைக்கு கண்டேன் வானத்தை நோக்கி ஒரு மேகத்துடைய தோற்றத்தில் விலங்குகள் போன்று அவ்வாறு வானத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன் என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் நபி சொல்லாம் செல்லம் நீங்கள் உங்களுடைய குரான் உங்களுடைய திராவத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் மக்கள் அடுத்த நாள் காலை சுபகுடைய நேரத்தில் அதை கண்டிருப்பார்கள் அவர்கள் தான் உங்களுடைய குரானை செறிமடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய ஓதை நீங்கள் நீட்டி நீடி இருந்திருந்தால் மக்களும் அதை பார்த்திருப்பார்கள் அல்லவா என்று நபி சொல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் கண்ணியமான சொல் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் குரானுக்கு எப்படியாப்பட்ட சக்தி விளக்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் குரானை கேட்பதற்காக வேண்டி பூமிக்கு இறங்குகிறார்கள் மனிதனை சூழ்ந்து கொள்கிறார்கள் குரானை செவிமடைக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாருடைய யாருடைய யாருடைய வாயில் அதிகமாக குரானை ஓதுவார்களோ அவருடைய வாயிலிருந்து தவறுகளும் அல்லாஹ் தவறுகளை ஏற்படுத்த மாட்டான் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் யாருடைய வாழ்க்கையில் குரானை போதுமாக்கிக் கொள்கிறார்களோ குரானை அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றமானதாக ஆகிவிடும் ஒரு அதிர்ச்சி சொன்னார்கள் சொல்லம் வாகும் அழகி வசல்லம் சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் ரிப்பர் செய்வதை விட அல்லாஹுடன் அல்லாஹுடன் துவா செய்வதை விட ஒரு சிறந்த ஒரு வழிதான் நீங்கள் அல்லாஹுடம் அல்லாஹுடம் துவா செய்வதை விட அல்லாஹுடம் ரிக்கர் செய்வதை விட எந்த மனிதன் குரானில் ஈடுபட்டிருப்பாரோ மண் சபலகுல் குரான் திக்கரே ஒமன் அத்தை அப்பலமா எந்த மனிதனை குரான் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அல்லாஹுவிடமிருந்து துவா கேட்பதை விட்டும் குரான் தன்னை பராசாக்கி பார்த்துக் கொள்கிறதோ எந்த கேட்ட மனிதனை விட நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனிதன் விக்கிர செய்கிறார் ஒரு மனிதன் துவா செய்கிறார் ஆனால் இன்னொரு மனிதன் குரான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த விக்கிர செய்யக்கூடிய மனிதர் இந்த துவா செய்யக்கூடிய மனிதரை மனிதருக்கு கொடுப்பதை விட அல்லாஹ் இந்த குரானோட மனிதருக்கு அல்லாஹ் சிறந்ததாக அல்லாஹ் கொடுக்கிறான் கண்ணியமான பொருளை அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானதாக இருக்கிறது இந்த குரானுடைய மகிமை ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் வர வேண்டும் இந்த குரானுக்குரிய மனிதர்களாக நாக ஆகணும் யார் யாருடைய உள்ளத்தில் குரான் இல்லையோ சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியிலே வரக்கூடிய ஹதீஸ் إن ليس في جوفه شيء من من القرآن கல்வைத்தில் ஹரீப் யாருடைய உள்ளத்தில் குரானுடைய எந்த ஒரு வசனமும் குரானுடைய எந்த ஒரு விடயமும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாடலில் பாலடைந்த வீடை போன்றே என்பதாக பாலடைந்த வீட்டில பொதுவாக ஷேதான் ஜிங்கல் தான் நடமாறுவது அதிகம் அதே போல யாருடைய உள்ளத்துல குரானுடைய வசனங்கள் இல்லையோ குரானை யாருடைய உள்ளத்துல சுமந்தில்லையோ அவருடைய உள்ளங்கள்ல ஷேதானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கும் எப்பொழுதும் அவருக்கு நல்ல காரியங்கள் செய்ய அவருடைய உள்ளத்துல ஆசை வராது ஷேதானிய தூண்டிக்கொண்டே இருக்கும் பாவமான வழிகள்ல தான் அவருடைய உள்ளம் மனம் கொடுத்து கொண்டே இருக்கும் பாவம் செய்யத்தான் அவருடைய மனம் சொல்லிக் கொண்டே இருக்கும் அவர் பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் கண்ணியமான சகோதரர்களே ஒரு ஆணை ஓத ஓத மனிதனுடைய முகத்திலே பிரகாசம் ஏற்படும் மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கிவிடும் மனிதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் குரான் சொல்லுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரானை விட மனிதனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வழிமுறையை அணிந்து கொள்வதற்கு வேற எதுவும் இல்லை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹே நல்லறியார்களே யாருக்கு ஓத செய்யாதோ அவர்கள் குரானை இங்கிலிருந்து கட்ட ஆரம்பிப்போம் துனியாவுடைய விடயங்களில் நாங்கள் படிக்கிறோம் முயற்சி செய்கிறோம் இன்னத்தை செய்யாத படித்து கொள்ளத்தான் போறோம் ஆனால் ஏன் இதில் நாங்கள் பொறாமுகமாக இருக்கிறோம் அறுபது எழுபது வருடங்களை கழித்து விட்டோம் குரானை கையால் எடுத்து ஓத தெரியாது குரானை தொட்டு பல வருடமாகுது கேட்டா ஒரு ஒரே ஒரு வார்த்தையாக இலகுவாக சொல்லிடுவோம் எங்களுக்கு ஓத தெரியா நாங்க ஒழுங்கா ஓதல்ல காரணம் நாங்க பள்ளிக்கூடங்கள்ல நாங்க ஓதல்ல அதனால எங்களுக்கு இப்பயே போதும் தெரியாது சொல்லி அப்படி இருந்துருவோம் கண்ணியமான சொல்ல நாளை கிராமத்துடைய நாள்ல இது சொல்லி தப்பேலாம் யாரு புறானுடைய மேல அன்ப வச்சிருக்கிறாங்களோ யாரு புறானுடைய நேசம் வச்சிருக்கிறாங்களோ நாளைக்கு அதுவே வெகுமதிய கிராமத்துடைய நாள்ல இருந்து கல்லுவாங்க மனிதனுடைய ரூ பிரியும் தருவாய் இருந்து அதனுடைய பொறுமையை விளங்கி கொள்வாங்க மனிதனை கபுருக்கு கொண்டு வந்து செல்ல வைத்த நேரத்துல முதல் முதலாக மனிதனுக்காக வேண்டி சிபாரிசா சிபாரிசுக்காக வேண்டி வரக்கூடியது புறான் மனிதனுடைய கால சொன்னார்கள் மனிதனுடைய கால் மாட்டில் இருந்து மனிதனுடைய தலை மாட்டில் மனிதனை அப்படி சூழால் இருந்து ஒவ்வொரு சூறாக்களும் குரானும் மனிதனை சூழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்காக வேண்டி சிபாரி செய்யும் மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்ல விடவே விட மாட்டாது எந்த அளவுக்கு சொன்னால் ஹரியத்தா வந்திருக்குது குரான் அல்லாஹிடம் வாதாடும் மனிதனுடைய அந்தஸ்துகளை கொடுக்குமாறு குரான் அல்லாஹத்தை வாதாடும் யாழ்லா இவனுக்கு சுரகத்தில் இந்த பரிசரத்தை கொடு என்று வாதாடி கொண்டே இருக்கும் பின்னால் அல்லாஹ் குரானுடைய வாதாட்டத்தை செய்வன் அல்லா ஏற்றுக்கொள்வான் கண்ணியமான சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் நாளைக்கு கபருக்கு குரான் எனக்கு துணையாக வருமா நாங்க குரான் அந்த அளவு ஓடி வைத்திருக்கிறோமா குரான் எனக்கு துணையாக வர்றதுக்கு நாங்க யாருக்கு வழி ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா யாரு கண்ணியமான பொருளே இதை சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொருவரோட வாயிலையும் நாளைக்கு தனிமையான வீடாக இருக்குது அது புழு பூச்சிகளுடைய வீடாக இருக்குது தனிமைக்கு யாரும் இல்லை கபூர் அந்த மண்ணை அலங்கரிக்கிறதுக்கு யாரும் இல்ல குரானை தவிர வேற எதுவும் அதை அலங்கரிக்க முடியாது சோனத்தினுடைய சோனத்தில் இருந்து பட்டாடுகளை அழகி அழகி பொருட்களை கொண்டு வரும் மனங்களை கொண்டு வந்து மனிதனுக்கு அவ்வாறே அணிந்தளித்தும் கண்ணியமான சோழே பரான் தான் மனிதனை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கிறது வேற எந்த ஒன்றும் மனித சொர்க்கத்துக்கு எடுத்துக் கொண்டு போகக்கூடியதாக இல்லை ஏனைய அமல்களை விட ஆண் ஒரு மிக ஒரு உயர்ந்த அந்தத்தாக அல்லாஹிடத்தில் காணப்படுகிறது கண்ணியமான சோழே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நாளை மோசிக்கு பின்னால எனக்கு ஒரு தோழனாக குரானை ஆக்கி கொண்டால் நாளை மர்மையிலும் வெற்றி பெற்ற ஜெயசீலர்களாக ஆகிவிடுவோம் மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையில இன்பமாக சந்தோஷமாக வாழ்வோம் கண்ணியமான சகோதரே அதே போல தான் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறோம் உள்ளத்துல குரான சுமக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் இதே போல இங்க இருக்கிறாங்க ஆபியல் வீட்டு இருக்கிறாங்க இதே போல பாக்கியத்தையும் அல்லா எனக்கும் நம்பி பார்க்கணும் என்னுடைய குடும்பங்களுக்கும் அல்லா நம்பி பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாக்க இவர்களுடைய அந்தத்தினாலே கிராமத்துடைய நாளில் சுபகானல்லா சொன்னார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு ஒரு கிரீடம் அறிவிக்கப்படும் அந்த கிரீடம் சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் இவருடைய தாய் தந்தைகளுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும் அவர்களை அம்மா ஒரு அழகிய ஒரு ஒரு அழகிய ஆடையால் அவர்களை அனுபவிப்பார் அணியவிப்பான் அல்லா அவர்களை முத்து மேடைகளில் அமர வைப்பான் என்ற அறிவித்த வந்திருக்குது நாளைக்கு தயாமத்து நாளில் இவங்க தான் ஹீரோ இவங்க தான் நாளைக்கு உயர்ந்த அந்தஸ்து இருப்பாங்க ஏனைய மனிதர்கள் உலகத்துல பெரிய சொத்து செல்வங்களோட வாழலாம் உலகத்துல பெரிய அந்தஸ்துகளோட வாழலாம் பெரிய மதிப்பாக இருக்கலாம் ஆனா நாளை கிராமத்துடைய நாளைய ஜெயதீரர்கள் இவர்கள் தான் பராதை சுமந்தவர்கள் அதில் சொன்னார்கள் நபி செல்லம் அலைய செல்லம் அவர்கள் அவர்கள் அவ்வாவுடைய குடும்பத்தினர்கள் அவ்வாவுடைய நெருங்கியவர்கள் என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரிகளே நாளை கிராமத்துடைய நாளையில அதிக சகோதரிக்கு நன்றி செல்லாம் அலுவலம் சொன்னாங்க நாளை கிராமத்துடைய நாள்ல அல்லாஹ் மனிதனை அழைப்பான் அழைத்து அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுவான் துரத்தில் துணியா இந்த ஆயிரத்தின் தவறவுகா கண்ணியமான சோதரு மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வான் ஏ மனிதா நீ ஓது நீ ஓது உன்னுடைய சோழனத்துடைய படித்தரங்களை நீ உயர்த்தி கொள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீ துனியாவிலே இந்த முறையில் அழகிய முறையில் நிறுத்தி நிறுத்தி ஓதினியோ இந்த ஜுவேலுடைய சட்ட திட்டங்களை தேடி ஓதினியோ அதே போன்று நீ ஓதுவீராக நீ ஓதி ஓதி சென்று உன்னுடைய கடைசி கடைசி ஆயிரம் குரானுடைய கடைசியிடம் உன்னுடைய உள்ளத்தில் நீ எங்க ஓ எங்க நீ முடிக்கிறாயோ அதுதான் சூழத்தில் உன்னுடைய படித்தரம் என்பதாக குரான் அல்லாஹ் நாளை மனிதனை பார்த்து சொல்லுவான் அந்த நேரத்தில் யாரெல்லாம் யாருடைய உள்ளத்தில் குரான் இருக்கிறதோ யார் குரானை அமல் செய்தார்களோ யார் அதிகமாக குரானை ஓதினார்களோ குரானுடைய தொடர்பை வைத்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த குரானை ஓடுவார்கள் அவர்கள் மாத்திரம்தான் சூழத்தில் அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்வார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கிறோம் நான் நான் ஒவ்வொரு மனிதனும் ஆசை இருக்கிறோம் நான் துன்யாவிலே நிம்மதியாக வாழணும் நான் துன்யாவில சுகபோகமாக வாழணும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் பெரிய சொத்து சொந்தங்களோட பெரிய காணி பூமிகளோடு துன்யால வாழணும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைப்பார்கள் ஆனா அல்லாஹின் நல்லறியார்களே நாளை கிராமத்துறை நாள்ல இதற்கு விட நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது ஒவ்வொரு மனிதனும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு ஜெயசீரர்களாக அந்த வாழ்க்கையில நான் ஒரு பெரிய போலீஸ்வரனாக மாறணும் அந்த நேரத்துல நான் ஒரு பெரிய அந்தஸ்துகளோடு இருக்கணும் அனைத்து இன்பங்களை நான் அனுமதிக்கணும் என்று சொன்னா இந்த உலகத்தில் இந்த மனிதன் தயாரிக்க வேணும் அந்த பெய்து யாருக்கும் தயார் செய்ய முடியாது அது தயார் செய்து கொள்ளக்கூடிய இடம் அல்ல மனிதன் துனியாவை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இடம் இதுதான் கண்ணியமான சோதர்களே அது காரணமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பொறுமதியை விளங்கணும் இந்த மாதத்துடைய மகத்துவத்தை விளங்கணும் குரானுடைய ஒரு குரானுடைய இந்த ஒரு பகுதியாவது என்னுடைய உள்ளத்துல பாடம் இருக்கணும் அதே போல என்னுடைய சந்ததிகள் ஆபில்களை உருவாக்கணும் இவர்கள் மூலமாக நானும் நாளை கிராமத்து நாள உயர்ந்த ஒரு அங்கத்தை பெறணும் இந்த ஆசை ஒவ்வொரு தாய்க்கு உள்ளே வரணும் எல்லாம் ஆசை வைக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளை பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அவங்கள பெரிய ஜொப்ல வைக்கணும் பெரிய சம்பளம் எடுக்கணும் பெரிய வாகனத்தோட ஒவ்வொரு என்னுடைய மகன்கள் இருக்கும் ஆசை வைக்கிறோம் ஆனா நாளைய கிராமத்துடைய நாள்ல என்னுடைய மகன் ஒரு கைசேதமானவனாக என்னுடைய மகன் இன்னொன்றும் இல்லாம என்னுடைய விடத்து இன்னொன்றும் தெரியாம ஐல சீரோவாக இருந்தால் யாருக்கு கை கொடுக்க முடியும் வேண்டும் துணியாலாவது யாருக்கு சரி ஒரு குடி தோற்றத்தை கொடுத்து அவர்களை ஏற்றுடலாம் ஆனால் நாளை கிராமத்துடைய நாள்ல யாராலே முடிவு செய்ய முடியாது அவர்கள் அவர்களே அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் கண்ணியமான சோழே யாருக்கு அல்லாஹ் ரத்னத்தை நாடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் இப்படியாப்பட்ட பாகைகளை நம்பி வாக்குவான் அப்படியாப்பட்ட பாகையில் அல்லாஹ் எம்மளுக்கும் நம்பி பார்க்குவானா யாழ்லா குரானுடைய பாக்கியத்தை நம்பி பார்க்கிறியா அல்லா யாழ்லா எங்களுடைய சொந்தங்கள் ஆசில் ஆளுங்களை உருவாக்குறியா அல்லா யாழ்லா குரானை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியா அல்லா الله محمد رسول الله كلمة أولا من لك توفيق شيء ويا الله آمين آمين وآخر دعوانا الحمد لله